மாகு இவர் பாகல் மறைபயின்ற வாதகள் மாமலர் மேய தோதி கோதியில் பரங்கருணையடியார் குலாவும் நீதி குணமாய நல்கும் போதி அலர் சோலை பெருந்துரையும் உன்னியல் மண்ணிடை வந்திழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரான் ஆவாரே மால் அயல் வானவர் போனும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞானன் அதனிடை வந்திழிந்து நல் நெறி காட்டி நலந்திகளும் கோலமணி அணிமாடம் நீடு குலாவும் இடவை மட நல்லாட்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் எம்பிரானவாரே அணிமுடியாதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தல் அரிசமயம் சமயம் பணிவகை செய்து படவு அது ஏறி பாரோடு விண்ணும் பரவி ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துரைய பேரருளாளன் பெண்பால் உகழ்ந்து மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் வகையறிவார் எம்பிரானாவே வேடு உருவாகி மயேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய ஆடல் அமர்ந்த பரிமாயேறி ஐயல் பெருந்துரை ஆதி அன்னாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறிவார் எம்புரான் ஆவாரே வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த கருணிக்கடல்லாய் அடியார் பந்தனை உண்டு அறநல்கும் எங்கள் பரமல் பெருந்துரை ஆதி அந்நாள் உந்து திரைக்கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்து அணை மெல் விரலாட்கு அருளும் பரிசு அறிவார் எம்பிரானாவாரே தேவ திரிபுரம் செத்தவில்லி வேடுவனாய் கடிநாய்கள் கூட தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசல் எண்டை பெருந்துரை ஆறி அன்று கேவலம் கேழல் ஆய் கேழலாய்பால் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரானாவாரே நாதம் உடையது ஓர் நல் கமல போதினில் நண்ணிய நல் நுடலார் ஓதி பணிந்து அலறு தூவியேத்த ஒளிவளர் சோதியம் ஏதல் மண்ணும் போது அலர் சோலை பெருந்துரை புண்ணியல் மண்ணிடை வந்து தோன்றி பே கடுத்து அருள் செய்பெருமை அறியவல்லார் எம்புரானாவாரே ஏ பூவலர் கொன்றையம் மாலை மார்பல் போருகிற வன்குடி கொன்ற வீரன் மாது நல்லாள் உமை மங்கை பங்கள் பழ பொழில் சூழ்தல் பெருந்துரை கோன் ஏகையில் பெரும்புகழ் எங்கள் ஈசல் இரும் கடல் வானக்கு தீயில் தோன்றும் ஓவியமங்கையர் தோல் புணரும் உருவு அறிவார் எம்பிரானாவாரே தூவெள்ளை நீரு அணியம்பெருமான் சோதி மயந்திரநாதன் சோரி மயேந்திரநாதல் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈதல் தென்னன் பெருந்துரையாளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்து உருக தேதம் கெடுத்து என்னை ஆண்டு அருளும் கிடப்பு அறிவார் எம்பிரானாவாரே அங்கணல் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதல் அவனே வந்த எங்கள் பிரான் இரும்பாதம் தீர இகபரம் ஆயது ஓர் இன்பம் எய்த தங்கம் கவர்ந்து வெண் சாத்தினோடும் சதுரல் பெருந்துரையாளி அன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரே